الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الله الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله بالله من من الشيطان الشيطان الرجيم بسم الرحمن الرحيم وإما ينزغنك فاستعذ إنه هو العليم صدق العلي العظيم அல்லாவின் நல்லடியார்களே வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுஜல்ல சுபஹானு தாலாவை பயந்து அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவா எனும் வசியத்தை செய்து கொள்கின்றேன் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே லா இலாக இல்லவா முஹம்மது ரசூல்லா என்ற தூய கடிமாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் மிக அவசியமாக மூன்று விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அந்த மூன்று விடயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்போது அந்த மனிதன் பின்பற்றுகின்றானோ அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் இந்த மனிதர்களுடைய விடயத்தில் இந்த மனிதர்களுக்கு எதிராக அநியாயங்களும் எதிரிகளும் உருவாகுவார்கள் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் நாம் படிக்கின்ற பாடமாக இருக்கின்றது இவ்வாறு எங்களுக்கு எதிராக அநியாயங்கள் எதிரிகள் உருவாகின்ற போது நாம் எந்த விடயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு சுபஹானுவதாரா எங்களுக்கு திருமறையிலே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான் எனவே கனிமாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான மூணு விடயங்களில் முதலாவது விடயமாக அல்லாஹு திருமறையிலே குறிப்பிடுகின்றான் அல்லாவின் பக்கம் தூய இஸ்லாத்தின் பக்கம் மனிதர்களை அழைத்த வண்ணமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தை பற்றி அடுத்தவர்களிடம் சொல்லுகின்ற மனிதர்களாக உருவாக வேண்டும் இதுதான் முதலாவது தன்மையாக இருக்கின்றது வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் இஸ்லாத்தை பற்றி அடுத்தவர்களுக்கு சொல்லுகின்ற போதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தை தவறுதலாக புரிந்த வண்ணம் இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்களாக இருக்கின்ற அந்த மனிதர்கள் எங்களுக்கு எதிரிகளாக உருவாகுவார்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி தவறாக விளங்கிக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹுல்ல சுபகானுவத்தாரா இந்த ஆயத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றான் இரண்டாவது விடயமாக வாமில தன்னுடைய வாழ்க்கையில் சாலிகான அமல்கள் புரிந்தவனாக இருக்க வேண்டும் லா இலாக இல்லவா முகம்மது ரசூலுல்லா என்ற கரிமாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் காணப்பட வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான விடயம் சாலிகான அமல்கள் எங்களிடத்திலே காணப்பட வேண்டும் சாலிகான அமல்கள் என்று பார்க்கின்ற போது வெறுமனே அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமையான அந்த விடயங்கள் மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அடுத்த மனிதர்களுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் நாம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது செய்கின்றோமோ அத்தனை விடயங்களையும் சாலையான அமல்களாக எங்களுடைய பழக்கங்களை எல்லாம் இபாதத்துக்களாக மாற்றக்கூடிய இபாதத்துக்களாக அமைக்கக்கூடிய தன்மை உருவாகியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் மூன்றாவது விடயமாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் முஸ்லிமீன் கனிமாவை ஏற்றுக்கொண்டவர்கள் நான் ஓர் உண்மை முஸ்லிம் என்ற வாழ்க்கையை நான் ஓர் உண்மையான முஸ்லிம் என்பதை இந்த உலகத்திலே அவன் கூறி காட்ட வேண்டும் அவனுடைய வாழ்க்கையில் தான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒருவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் முதலிலே அவனிடத்திலே காணப்பட வேண்டியது இஸ்லாத்துடைய கலாச்சாரம் காணப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் தான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லுகின்ற போது இஸ்லாமிய கலாச்சாரம் முஸ்லிம்களுடைய பண்பாடுகள் அவனிடத்திலே இல்லை என்று சொன்னால் இந்த உலக மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை எல்லாம் நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மூன்று விடயங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற போது அடுத்த கட்டமாக இயல்பாகவே எங்களுக்கு எதிரிகள் அநியாயக்காரர்கள் சூழ்ச்சிகளை சூழ்ச்சி திரட்டி கொண்டு திட்டங்களை பல சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டு இந்த உலகத்திலே நடமாடக்கூடிய விடயங்களை எல்லாம் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதனால்தான் அல்லாஹு சுபகானுவத்தாலா கூறுகின்றான் நல்ல விடயங்களும் தீய விடயங்களும் ஒருபோதும் சமமாக மாட்டாது என்ற கருத்தை அல்லாஹு சுபகானுவத்தாலா தொடர்ந்து இந்த ஆயத்திலே கூறிக்கொண்டிருக்கின்றான் அதாவது உண்மையான முஸ்லிம்கள் இந்த மூன்று பண்பாடுகளும் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் முதலாவது வரும் நான் இந்த உலகத்திலே நன்மையான விடயங்களை செய்ய வேண்டும் தீமையான காரியங்களை விட்டு விலக வேண்டும் எந்த பண்பு அவனிடத்திலே வரும் அவ்வாறு வருகின்ற போது ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்திலே கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை அல்லாஹாலா அதன் முறை அதன் பிரகாரம் எங்களுக்கு அறிவித்து தருகின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இப்போது நாம் இந்த மூன்று விடயங்களையும் கடைபிடிக்கின்ற போது நிச்சயமாக எதிரிகள் உருவாகுவார்கள் என்ற கருத்தை நாம் இன்று நிதர்சனமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நாட்டிலே முழு உலக மட்டத்திலும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னு சொன்னால் இன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ நாடுகளில் அந்நியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்கு முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அங்கு மாத்திரம்தான் உலகத்திலே பிரச்சனை வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் இருந்து இன்று அறிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களுக்கு அநியாயம் செய்வார்கள் எங்களுக்கு தீங்கு செய்வார்கள் இந்த கட்டத்தில் நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது உண்மையான முஸ்லிமுடைய பண்பு எங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கும் நாம் நலவை செய்வோம் எங்களுக்கு நனவு செய்கின்றவர்களுக்கும் நாம் நனவு செய்வோம் இதுதான் இஸ்லாமியனுடைய பண்பாக இருக்கின்றது இதுதான் முஸ்லிமுடைய பண்பாக இருக்கின்றது இதனைத்தான் அல்லாஹுல்ல சுபகானுவத்தாரா உங்களுக்கு அநியாயங்கள் செய்கின்றார்களா உங்களுக்கு தீங்கு இணைக்கின்றார்களா உங்களை இந்த உலகத்திலே அழிக்க வேண்டும் என்று பல திட்டங்களை பல சூழ்ச்சிகளை திருட்டுகின்றார்களா இந்த கட்டத்தில் நீங்கள் அவர்கள் செய்வதை போன்று செய்யாதீர்கள் நீங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படாதீர்கள் இது உண்மையான முஸ்லிமுடைய பண்பு அல்ல என்பதை அல்லாஹுல்ல சுபஹானுவத்தாலா தொடர்ந்து ஆய தொடர்ந்து அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் இது நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நல்ல விடயங்களை கொண்டு அந்த அநியாயத்தை தடுத்து விடுங்கள் என்ற கருத்தை அல்லாஹுல்ல சுபஹானுவத்தாலா இந்த ஆயத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லல்லா வரைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே எமக்கு முன் எமக்கு முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அந்நியவர்கள் அநியாயக்காரர்கள் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக பல சதி திட்டங்களை தீட்டி இந்த முஸ்லிம்களை நல்ல முறையிலே வாழவிடக் கூடாது என்று இந்த உலகளாவிய அடிப்படையிலே இந்த உடையம் நடந்தேறி கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லவாறு அழைவு செல்லும் அவர்கள் இவ்வாறு கஷ்டப்பட்ட இவ்வாறு கஷ்டப்படுத்தினார்கள் இவர்களை துன்புறுத்தினார்கள் இந்த உலகத்திலே இவர்களை வாழவிடக் கூடாது என்றெல்லாம் பல சதி திட்டங்களை அருமை நாயகம் செல்லம்வாழ் அறிவு செல்லும் அவர்களுக்கு எதிராக தீட்டினார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாற்றின் மூலம் குரானின் மூலம் நாம் அறிந்து கொள்கின்ற விடயமாக இருக்கின்றது அருமை நாயகம் செல்லந்தாகு அடைவு செல்லும் அவர்களை இந்த உலகத்திலே வாழவிடக் கூடாது என்று அவர்களுக்கு மண்ணை அள்ளி வீசினார்கள் அவர்களுடைய முகத்திலே காரை துப்பினார்கள் இவ்வாறெல்லாம் பல இன்னல்களுக்கும் பல துன்பங்களுக்கும் ஆளாயினார்கள் என்றால் இந்த கட்டத்தில் அருமை நாயகம் செல்லந்தாகு அடைவு செல்லும் அவர்களுக்கு கூறிய அவர்களுக்கு கூறிய உபன்யாசம் தான் தாரா கூறுகின்றான் இது உங்களுக்கு அநியாயம் செய்கின்ற உங்களுக்கு தீங்கிழைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நீங்களும் அநியாயம் செய்ய வேண்டாம் நீங்கள் அவர்கள் செய்வதை போன்று நீங்களும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு இவர்கள் அநியாயம் செய்கின்றார்களா நீங்கள் இந்த அநியாயத்தை இந்த சதித்திட்டங்களை நல்ல உடையங்களை கொண்டு தடுத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை அல்லாஹுதாரா நாயகம் செல்லம்வாஹு அலைவு செல்லம் அவர்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முழு முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து அல்லாஹுதாரா இந்த உபன்யாசத்தை இந்த உபதேசத்தை எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லம்பாவும் அறைவு செல்லும் அவர்கள் பசு மக்காவுடைய காலகட்டத்திலே பசு மக்காவுடைய காலகட்டத்திலே அதிகமான முஸ்லிக்கீங்கள் பெரும் பெரும் காவிர்கள் நபிகள் நாயகம் செல்லம்பாவும் அலைவு செல்லும் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய காவிரிகளாக நபிகள் நாயகம் செல்லம்வாரும் அலைவ செல்லம் அவர்களுக்கும் அன்னவர்களுடைய சகாபாக்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அநியாயங்களை செய்து கொண்டிருந்த தீங்குகளை செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய காவிரிகள் பசு மக்காவுடைய அந்த காலகட்டத்திலே அந்த நேரத்திலே சிறைபிடிக்கப்படுகின்றார்கள் அதில் பல பெரிய மிகப்பெரிய முஸ்லிக்கியங்கள் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள் உதாரணமாக சொல்ல போனால் அப்துல் உஸ்தா அப்துல்லா அபுல் அபி ஜரஹ் அபி ஜஹல் ஹாரிசுபின் ஜரஹ் இது போன்று இருந்த நபிகள் செல்லம்வாவு அவர்களுக்கு வசை பாடிய இவர்களை கீழ்த்தரமாக கவிதை கொண்டிருந்த அந்த இரு பெண்களும் இவ்வாறெல்லாம் பல பெரிய சகாப பெரிய முதிரிமை குற்றவாளிகள் முஸ்லிக்கியங்கள் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அருமை நாயகம் செல்லம்வாவு அனைவு செல்லும் அவர்களையும் அன்னவர்களுடைய இஸ்லாத்தை அன்னவர்களுடைய தூதை ஏற்றுக் கொண்ட அந்த இஸ்லாமியர்கள் அந்த முஸ்லிம்களை சுமாராக அவர்கள் மூன்று வருடமாக ஒதுக்கி வைக்கின்றார்கள் இந்த இஸ்லாமியர்களை வாழவிடக் கூடாது என்று மூன்று வருடங்களாக பொருளாதார தடை விதிக்கின்றார்கள் இவ்வாறெல்லாம் பல தடைகளை விதிக்கின்றார்கள் அன்றைய அன்றைய காலகட்டத்தில் அன்றைய முஸ்லிம்களுடைய அந்த சகாபாக்களுடைய பெண் குழந்தைகளில் அந்த சகாபாக்களுடைய பெண்களுக்கு இருந்த அந்த குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் அழுது வர அழுது கத்திய அழுது புரண்டு பிறந்த அந்த காலகட்டங்கள் கூட அருமை நாயகம் செல்லம்வாக வளைவு செல்லம் அவர்களுக்கு நடந்தே இருக்கின்றது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லம்வாக வளைவு செல்லம் அவர்களையும் அன்னவர்களுடைய சகாபாக்களையும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தையும் சுமாராக மூன்று வருட காலமாக இந்த நாட்டை விட்டும் விரட்டி அளிக்கின்றார்கள் அவர்கள் வாழ்ந்த சொந்த மண்ணை விட்டும் விரட்டி அளிக்கப்படுகின்றார்கள் இவ்வாறெல்லாம் மிகவும் துன்புறுத்திய மிகவும் கஷ்டப்படுத்திய பெரும் பெரும் காவிர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட போது அருமை நாயம் செல்லம்வாவு அலைவு செல்லம் அவர்கள் அந்தவர்களை அந்த அந்த பெரும் பெரும் குற்றவாளிகளை அந்த பெரும் காவிர்களை அவர்களின் அந்த இலகிய மனத்தின் அந்த இலகிய மனத்தின் பிரகாரம் மன்னித்து விடுகின்றார்களே இதுதான் இஸ்லாமியர்களுடைய பண்பாக இருக்கின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டி இவர்களுக்கு அநியாயங்களை ஏற்படுத்துகின்ற இந்த காவிர்களை இந்த இந்த உலகத்திலே வாழுகின்ற இவ்வாறுபட்ட மனிதர்களை நாம் அவர்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடாது அவர்களை நாம் ஒழுங்கான முறையில் கண்ணியப்படுத்தி அவர்களை நாம் சரியான முறையில் வரவேற்று இவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் இவர்கள் செய்கின்ற அந்த அநியாயத்தை நாம் இவர்களுக்கு நலவாக மாற்றி கொடுக்க வேண்டும் அவ்வாறு மாறுகிற வருகின்ற போதுதான் உண்மை சகோதரனாக சிநேகிதனாக மிகவும் நேசம் பெற்ற நண்பனாக மாறுகின்ற வரலாற்றை அருமை நாயகம் செல்லம்பாவு வரைவு செல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே காட்டி தந்து சென்றிருக்கின்றார்கள் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அன்னவர்களுடைய தூதை ஏற்றுக்கொண்ட அருமை நாயகம் செல்லம்பாவு வரைவு செல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றை நாம் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் எங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நாம் நலவு செய்வர்களாக மாறுகின்ற போதுதான் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒவ்வொரு காவிர்களுக்கும் ஒவ்வொரு எதிரிகளுக்கும் அல்லாஹிதல்ல இந்த இஸ்லாத்தை தெளிவுபடுத்தி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய நல்லெண்ணத்தை அந்த காவிர்களுடைய மனத்திலே அல்லாஹிதல்ல சுபகானுவத்தாரா போட்டு விடுகின்றான் இதன் பிரகாரம் அவர் இஸ்லாமியனாக ஒரு உண்மை முஸ்லிமனாக மாறக்கூடிய பல வரலாற்று சம்பவங்களை நாம் நபிகளால் வாழ் வளைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெளிவு பெறுகின்றோம் இதனால் தான் நபிகள் நாயகம் சொல்லவா வரைவு சொல்லம் அவர்கள் இந்த பெரும் காவிரிகள் சிறைப்பிடிக்கப்பட்ட போது சொன்னார்கள் சொல்லவா வரைவு சொல்லம் அவர்கள் நபி அருமை நாய் அருமை யூசுப் நபிகள் அருமை யூசுப் நபி அவர்கள் எவ்வாறு தன்னுடைய சகோதரர்கள் அநியாயம் செய்கின்ற போது அவர்களுக்கு அநியாயம் இழைத்த போது இந்த சகோதரர்களை எவ்வாறு யூசுப் நபி அவர்கள் மன்னித்தார்களோ அதே போல் நானும் உங்களை மன்னித்து விடுகின்றேன் நீங்கள் எல்லாம் சுதந்திரமானவர்கள் நீங்கள் எல்லாம் சுதந்திரமான மனிதர்கள் எனவே நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் நீங்கள் எங்களுக்கு செய்த அநியாயத்தை நாங்கள் மன்னித்து விடுகின்றோம் நாங்கள் சகித்து விடுகின்றோம் உங்களை மன்னித்து இந்த உலகத்திலே உங்களை நல்ல ஒரு மனிதர்களாக வாழ வைக்கின்றோம் இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும் இதனால் தான் இந்த விடயத்தை அருமை நாயகம் செல்லம்வாவு அலைவு செல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டினார்கள் அது மாத்திரமல்ல இன்னொரு விடயத்தை பார்க்கின்ற போது அருமை நாயகம் சொல்லவா வளைவு செல்லும் அவர்கள் தாய்ப் நகரத்துக்கு செல்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தூய இஸ்லாத்தை அங்குள்ள மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற நோக்கோடு அங்கு செல்கின்ற போது அங்கு வாழ்ந்த சிறார்கள் எல்லாம் அங்கு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் இவர்களுக்கு கல்லறிந்து இவர்களை ஏதோ ஒரு பைத்தியகாரன் என்ற தளத்தில் இந்த அருமை நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களை மட்டும் தட்டி இந்த அறிவியர்களை மிகவும் காயப்படுத்தி மிகவும் கஷ்டப்படுத்தி ஓர் இக்கட்டார நிலைமைக்கு விடுகின்றார்கள் இந்த கட்டத்தில் மலாய்க்கமார்கள் வருகின்றார்கள் மனக்கு வந்து கேட்கின்றார் யார சூழல்லா உங்களுக்கு அநியாயம் செய்த உங்களுடைய மேனியிலே ரத்தத்தை ஓட்டிய உங்களுக்கு மிகவும் கஷ்டப்படுத்திய இந்த சமுதாயத்தை நான் அழி மன்னித்து விடவா என்று இது அல்லாவுடைய கட்டளையாக இருக்கின்றது இதனை நான் செய்து விடவா என்று கேட்கின்ற போதோ அருமை நாயகம் செல்லல்லாஹு அடைவ சொல்லம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பண்பாடு எங்களிடத்திலே வளர வேண்டும் சொன்னார்கள் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் நான் மிக பலகீனமாக இருக்கின்றேன் நான் தான் மிக பாவியாக இருக்கின்றேன் இந்த சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் இவர்களுக்கு பின்னால் வர இருக்கின்ற எதிர்கால சந்ததியினர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் எனவே நீங்கள் இந்த சமுதாயத்தை அழித்து விட வேண்டாம் என்று அருமை நாயகம் செல்லம்வாவு அடைவு செல்லம் அவர்களை கஷ்டப்படுத்திய அந்த சமுதாயத்தை நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்று வழக்குகளிலும் கேட்டுக் கொள்கின்றார்கள் என்று சொன்னால் இன்று நாம் பார்க்க வேண்டும் அருமை நாயகம் செல்லம்லா வளைவு செல்லும் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டதை போன்று இந்த உலக வாழ்க்கையிலே மிகவும் இன்னல்களுக்கு ஆளாகியதை போன்று இந்த உலகத்திலே இதுவரைக்கும் இதன் பின்னாலும் யாரும் அவ்வாறு பட்ட ஒரு மனிதர் உருவாக முடியாது அவ்வாறு பட்ட அருமை நாயகம் செல்லம்லா வளைவு செல்லும் அவர்கள் கூட எதிர்கால சந்ததியினை கருத்தில் கொண்டு இஸ்லாமிய சமுதாயத்தினரை கருத்தில் கொண்டு மனிதர்களை கருத்து கருத்தில் கொண்டு இவர்களை நீங்கள் அழித்து விட வேண்டாம் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு கருத்தை அருமை நாயகம் செல்லல்லா வரைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்று இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தவர்களை இன்று கூறு போட்டுக் கொண்டு இவர்களை மட்டம் தட்டுவதற்காக எத்தனையோ பல சதிகள் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கெல்லாம் ஏசி விடாமல் அவர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்யாமல் ஒழுங்கான முறையில் அருமை நாயகம் செல்லும் அறிவு செல்லும் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை அந்த வழிமுறையை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுவோம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்றுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இன்று வாழுகின்ற இந்த காவிரிகள் இன்று வாழ்ந்து இந்த உலக முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு அநியாயம் இணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்டு மக்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் இவர்களுக்கு பின்னால் இவர்களுடைய சந்ததியில் இருந்து நிச்சயமாக இஸ்லாமியர்களை உருவாக்குவார் என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டும் இதனைத்தான் அருமை நாயகம் செல்லவா வளைவு செல்லும் அவர்களுடைய இந்த தாய் வரலாறு எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது எனவே நாம் இன்று எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யாமல் அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்ல வழிமுறையை நபிகள் நாயகம் செல்லவா வளைவு செல்லும் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை பின்பற்றுவோம் நிச்சயமாக நபியோர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நிதர்சனமாக இந்த நாட்டிலே நிதர்சனமாக நடக்கும் என்பதை அருமை நாயகம் செல்லவா வரைவு செல்லும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களும் இவ்வாறுபட்ட பண்புடையவர்களாக மாறுகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு எதிராக உருவாகின்ற அந்த எதிரிகள் அந்த பரம விரோதிகள் இவர்கள் நண்பர்கள் எல்லாம் உற்ற நண்பர்களாக எங்களுக்கு ஏற்ற நண்பர்களாக சிநேகிதர்களாக மாறுவார்கள் என்பதை அல்லாஹுதல்ல சுபகானுவத்தாலா இந்த வரலாற்றிலிருந்து எங்களுக்கு படிப்பினையிட்டுகின்றான் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இது மாத்திரமல்ல நபி சொல்லம் அறிவு செல்லம் அவர்களுடைய காலத்தில் சுவையில் என்ற ஒரு மனிதர் இந்த மனிதர் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அருமை நாயகம் செல்லவாகும் அனைவு செல்லும் அவர்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய பேச்சாளராக இவர்களுக்கு எதிராக செயல்பட்டு இவர்களை மட்டம் தட்டி இழிவாக பேசுகின்ற மிகப்பெரிய ஒரு ஹசீபாக மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அருமை நாயகம் செல்லவா வளைவு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களை பைத்தியகாரன் என்றெல்லாம் எத்தனையோ ஏளனமான வார்த்தைகளை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுடைய நபி அருமை நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லும் அவர்களுக்கும் இந்த சுகையிலுக்கு அம்து என்ற இந்த மனிதர் இவர் மிக பரம விரோதியாக இருந்து இஸ்லாமியர்களை கண்டால் காரி துப்புகின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இவருடைய உள்ளத்திலே இஸ்லாமியர்களை பற்றிய வெஞ்சம் ஒரு புரோகம் இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார்கள் ஒரு கட்டத்தில் உதவியா உடன்படிக்கையின் போது அருமை நாயகம் செல்லம்பா வரைவு செல்லும் அவர்களுடைய பெயர் வந்த போது இந்த பெயரை இந்த உடன்படிக்கையிலிருந்து நீங்கள் அழித்து விட வேண்டும் என்று கூறிய அந்த மனிதர் தான் சுகையில் இருந்த மனிதர் அதை கேட்ட அருமை நாயகம் செல்லம்பா வரைவு செல்லும் அவர்கள் அருளாவையில் இருந்த அலி ஒன்று அவர்களுக்கு கூறுகின்றார்கள் என்னுடைய இந்த பேரை அழித்து விடுங்கள் என்னுடைய இந்த பேரை இவர்களுடைய உடன்படிக்கைக்காக நீங்கள் அழித்து விடுங்கள் என்று கூறிய போது ஒன்று அவர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா நான் உங்களுடைய பெயரை அழிப்பதா என்று இவர்கள் ஏலாது என்று மறுத்து விட்டார்கள் அந்த கட்டத்தில் இந்த சுவையில் என்ற மனிதர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று இவர்களை பின்பற்றுகின்ற இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற ஒவ்வொரு காவிர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று இவர்கள் அருமை நாயகம் செல்லவா வளைவு செல்லும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது அதனால் அவர்களுடைய பேரை எந்த சகாபாக்களும் அளிப்பதற்கு மறுத்து விட்டார்கள் இதனால் அருமை நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களே தன்னுடைய பேரை தன்னுடைய கையால் அழித்து விடுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் இந்த மனிதர்கள் இஸ்லாமத்திற்குள் வர வேண்டும் இவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வதை போன்றோ எங்களுக்கு சதித்திட்டங்களை தீட்டுவதை போன்றோ நாங்களும் இவர்களுக்கு இவர்களை போன்று செய்துவிடக் கூடாது அது ஒரு உண்மையான முஸ்லிமுடைய பண்பாடு அல்ல எங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நாம் நலவு செய்வதே ஓர் உண்மையான முஸ்லிமின் பண்பாக இருக்கின்றது இதனைத்தான் என்னை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் உண்டை உலகத்திலே வாழ வேண்டும் இதனைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அருமை நாயகம் சொல்லவா வளைவு செல்லும் அவர்கள் அன்று கூறினார்கள் பிற்காலத்திலே பிற்காலத்திலே இந்த சுவையில் அம்ரு என்ற மனிதர் சிறை பிடிக்கப்படுகின்றார் இந்த கட்டத்திலும் கூட உமர் உதயல்லா ஒன்று அவர்கள் கேட்கின்றார்கள் யார சூழல்லா உங்களுக்கும் உங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய முஸ்லிம் சமுதாயத்தை இவர் எந்த அளவுக்கு கீழ் போட்டார் எந்த அளவுக்கு மட்டம் தட்டினார் எங்களுக்கெல்லாம் அநியாயம் செய்து கொண்டு எங்களுக்கு எதிராக இந்த உலகத்திலே பேசித்திருந்த இந்த மனிதருடைய முழு பட்டலையும் உடைத்து விடவா என்று உமர் ரதியல்லா ஒன்று அவர்கள் அருமை நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் அவ்வாறு இந்த மனிதருடைய முழு பட்களை உடைத்து விட்டால் இவருடைய வாய் பேச முடியாமல் எங்களுக்கு எதிராக எதையும் பேச முடியாமல் ஆகிவிடும் என்ற கருத்தை உமர் ரவியல்லாவும் அவர்கள் வைத்து நபிகள் நாயகம் செல்லல்லா அழிவு செல்லும் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் இந்த மனிதருடைய முழு பற்களையும் உடைத்து விடவா என்று கேட்ட போது சொன்னார்கள் செல்லல்லா அழிவு செல்லும் அவர்கள் அவசரப்படாதீர்கள் நாம் எங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நாமும் அநியாயம் செய்வதல்ல எங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நாம் நனவு செய்வதே ஓர் இஸ்லாமியனுடைய பண்பாக இருக்கின்றது எனவே நீங்கள் இந்த பண்பை பின்பற்றுங்கள் எனவே அந்த மனிதர் அந்த மனிதருடைய அவர் மன்னிக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுகின்றார் பிற்காலத்திலே அந்த சுவையில் என்ற மனிதர் தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை நாம் படிக்கின்றோம் இது எங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நிச்சயமாக இந்த உலகத்திலே எதிரிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த எதிரிகளை அந்த விரோதிகளை நாம் கட்டுப்படுத்துவதில் அவர்களை எங்களுடைய நண்பர்களாக மாற்றுவதில் அதனுடைய மைய கருத்து அதனுடைய காரணம் அது எங்களிடத்திலே இருக்கின்றது அவர்கள் அநியாயம் செய்கின்ற போது நாம் நனவு செய்கின்ற போது அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்தால் அவைகளெல்லாம் மறந்து மன்னித்து நாம் நல்லவர்களாக மாறுகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு எதிராக செயல்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்ட அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹு சுகாரம் சுபானுவத்தாலா ஓர் உண்மை இஸ்லாமியனாக மாற்றுவார் என்பதை நாம் இந்த வரலாற்றில் இருந்து படிப்படை பெற வேண்டும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே இது மாத்திரமல்ல ஜெயிது முனுசானா என்ற மனிதர் அவர் கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய பாதிரியாக இருந்தார் இந்த மனிதர் அருமை நாயகம் செல்லம் வளைவு செல்லும் அவர்களிடத்திலே கடன் எடுத்திருந்தார் கடன் எடுத்திருந்தார் இந்த மனிதர் இந்த மனிதனிடத்திலே அருமை நாயம் வா வரைவு செல்லும் அவர்கள் கடன் எடுத்திருந்தார்கள் இந்த கடனுடைய காலம் நிறைவு இந்த காலம் வருவதற்கு முன்னால் அருமை நாயம் வா வரைவு செல்லும் அவர்களிடத்திலே வந்த இந்த மனிதர் மிகவும் ஏளனமான முறையில் கடன் எடுத்தால் பணத்தை தந்துவிடக் கூடாதா இதுதான் உங்களுடைய பண்பா என்று அருமை நாயம் வா வரைவு செல்லும் அவர்களுக்கு காரசாரமாக ஏற்றி விடுகின்றார் இப்போது அருகாமையில் இருந்த உமர் ரதியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள் யார சூழல்லா உங்களுக்கு எதிராக பேசுகின்ற உங்களை மட்டும் தட்டி பேசுகின்ற இந்த மனிதருக்கு இந்த மனிதரை கொலை செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று அனுமதியை கேட்கின்றார்கள் அப்போது அந்த உமர் ரதியல்லாஹன் அவர்களிடத்திலே அருமை நாயகம் தான் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அவசரப்பட வேண்டாம் நிதானமாக சிந்தியுங்கள் இது ஒரு இவருடைய ஹக்கால் இருக்கின்றது கடன் எடுத்தால் அந்த கடனை பெறுவது இந்த மனிதனுடைய உரிமையாக இருக்கின்றது எனவே நீங்கள் என்னுடைய சார்பில் என்னுடைய சார்பில் நீங்கள் இந்த கடனை நிறைவேற்றுங்கள் அது மாத்திரமல்ல இவர்களுக்கு எதிராக நீங்கள் பேசுகின்றீர்களே இந்த மனிதனுக்கு எதிராக நீங்கள் பேசினீர்களே எதிராக செயல்பட்டீர்களே இதன் காரணமாக மேலதிகமாக இருபது சா அளவு பேரிச்சம் பணத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று அருமை நாயகம் செல்லம் வரைவு செல்ல செல்லம் அவர்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அவருடைய கடனை கொடுத்துவிட்டு மேலதிகமாக இருபது சா சுமாராக இக்காலகட்டத்தில் ஐம்பது கிலோ கிராம் பேரிச்சம்பளத்தை கொடுக்கின்றார்கள் அப்போது அந்த செய்து கொடுத்தானா கேட்கின்றார் உமரே ஏன் இதை தருகின்றீர்கள் அதற்கு உமர்றது எல்லாரும் அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் உங்களுடைய மதத்தில் மிகப்பெரிய அறிவாளிகளாக இருக்கின்றீர்கள் மிகப்பெரிய மனிதராக இருக்கின்றீர்கள் அவ்வாறு இருந்தும் கூட ஏன் அருமை நாயகம் செல்லவா வளைவு செல்லும் அவர்களிடத்தில் இவ்வாறு காலசாரமாக கடினமாக நடந்து கொண்டீர்கள் என்று போது உமரது எல்லாரும் அவர்களுக்கு அந்த செய்து முனுசானா கூறுகின்றார் உமரே என்னை பற்றி உனக்கு நல்லாத தெரியும் நான் நபியவர்களை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றேன் நபியவர்களுடைய முழு பண்பாடுகளையும் முழு அழகான நட்புலங்களையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் ஆனால் அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நலவு செய்வது நபியவர்களுடைய பண்பாக இருக்கின்றது இந்த உலக வாழ்க்கையிலே மற்ற அனைத்து பண்புகளையும் நான் கண்டுவிட்டேன் இந்த பண்பை மாத்திரம் நான் கண்டுகொள்ளவில்லை இதனை கண்டுகொள்வதற்காக நான் இவ்வாறு நாடகம் நடித்தேன் என்று அந்த செய்து கொடுத்தானா கூறுகின்றார் கூறிய போது இதுதான் உண்மை வரலாறு வரலாறாக இருக்கின்றது உமர்வது எல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் உங்களுக்கு மேலதிகமாக தந்தது நான் உங்களுக்கு எதிராக பேசியதன் காரணமாக எனக்கு தண்டனையாக மேலதிகமாக உங்களுக்கு இருபது சா பேரிச்சம்பளத்தை கொடுக்குமாறு அருமை நாயகம் செல்லந்தா வரைவ செல்லம் அவர்கள் எனக்கு ஏவினார்கள் அதனால் தான் நான் தந்தேன் எனவேதான் அந்த செய்து நான் கூறுகின்றார் நான் அருமை நாயகம் செல்லந்தா வரைவு செல்லும் அவர்களுடைய பண்பு அநியாயம் செய்கின்றவர்களுக்கும் நனவு செய்வதுதான் இந்த பண்பை அறிந்து கொள்ளத்தான் நான் இவ்வாறு நாடகம் நடித்தேன் என்னுடைய கடன் கடவுளுடைய காலம் நெருங்குவதற்கு முன்னால் நான் நபியவர்களுக்கு நபியவர்களுக்கு முன்னால் வந்து அவர்களை ஏசி கார சாரமான முறையில் இந்த கடனை திருப்பி கேட்டதன் விளைவு திருப்பி கேட்டதன் காரணம் என்னுடைய உண்மை நோக்கம் அதுவல்ல நபியவர்களை இழிவுபடுத்துவதல்ல நபியவர்கள் அநியாயம் செய்கின்றவர்களுக்கும் நனவு செய்கின்ற இந்த பண்பை அறிந்து கொள்ளத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்ற கருத்தை அந்த செய்து கொடுத்தானா உமர் ரதியல்லால் அவர்களுக்கு கூறிவிட்டு அவர் அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னால் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நாம் எங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நாம் ஒருபோதும் அநியாயம் செய்துவிடக் கூடாது இவர்களை மன்னித்து விட வேண்டும் இவர்களை நாங்கள் மன்னித்து அழகான முறையில் இந்த உலகத்திலே சுதந்திரமான மனிதர்களாக வாழ விடுகின்ற போது நிச்சயமாக இவர்களும் எங்களுடைய நண்பர்களாக மாறுவார்கள் எங்களை போன்று இஸ்லாமத்தை பின்பற்றிய மனிதர்களாக மாறுவார்கள் என்பதுதான் இந்த பாடத்துடைய இந்த வரலாறுடைய படிப்படையாக இருக்கின்றது எனவே நாம் இந்த விடயத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் இதனால் தான் சுருக்கமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் இது அபில்லத்தீ அஸ்தனு செய்யா உங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம் நீங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கும் நனவு செய்யுங்கள் இதுதான் உண்மையான வரலாறு வரலாறாக இருக்கின்றது இதுதான் உண்மை முஸ்லிமுடைய அன்னவர்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாம் அலைவு செல்லும் அவர்களை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்கின்றது எனவே இந்த பண்பு எங்களிடத்திலே வளர்கின்ற போது நிச்சயமாக அந்நியவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுகின்ற அந்த எதிரிகளுடைய உள்ளத்தில் இஸ்லாமியர்களை பற்றிய நல்லெண்ணம் உருவாகி இவர்களும் இஸ்லாமியர்களாக மாறுவதற்கு ஓர் அடிப்படை காரணமாக மாறும் என்பதை இந்த வரலாறுகளிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இது மாத்திரமல்ல உகது யுத்தத்திலே ஹம்சா ரதி அவர்களை கொலை செய்த இந்த பெண்மணியை கூட அருமை நாயகம் செல்லம்மா வளைவு செல்லும் அவர்கள் மன்னித்திருக்கின்றார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லம்மா வளைவு செல்லும் அவர்களுக்கு வலது கையை போன்று செயல்பட்ட தன்னுடைய சாத்தாவான ஹம்சா ரதியல்லான் அவர்களுடைய ஈரலை கடிச்சு துப்பிய வரலாறு அந்த கொடூரமான நிகழ்வு கூட அருமை நாயகம் செல்லல்லா வரைவு செல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த கட்டத்தில் அந்த நேரத்தில் அருமை நாயகம் செல்லல்லா வரைவு செல்லம் அவர்கள் எவ்வளவோ வேதனைப்பட்டார்கள் எவ்வளவோ துன்பப்பட்டார்கள் சொன்னார்கள் அருமை நாயகம் செல்லல்லா வரைவு செல்லம் அவர்கள் அம்சாரதி அவர்கள் தன்னுடைய தாத்தாவான இந்த சகாவியை கொலை செய்து ஈரலை கழிச்சு துப்பியதன் காரணமாக அருமை நாயகம் செல்லம்மா வளைவு செல்லும் அவர்கள் ஆத்திரப்பட்டு சொல்லிவிட்டார்கள் இந்த ஒரு சகாபிக்காக நான் எண்பது காவிர்களை கொலை செய்வேன் என்று கூறிய போது அல்லாஹு உடனே வகையறுப்பின்றான் நீங்கள் அவ்வாறு செய்துவிட முடியாது உங்களுடைய மனிதர் ஒருவரை கொலை செய்தால் அவரைக்கு பதிலாக எண்பது பேரை கொலை செய்ய முடியாது ஒருவரை வேண்டுமானால் கொலை செய்யலாம் ஆனால் இதை விட மேலான பண்பு இதை விட மேலான பண்பு நீங்கள் மன்னித்து விடுவது மன்னித்து விடுவதுதான் உங்களுடைய சிறந்த பண்பாக இருக்கின்றது உங்களுக்கு அநியாயம் இழைத்த உங்களுடைய உறவினர்களுக்கு உங்களுடைய சொத்துக்களுக்கு உங்களுடைய உரிமைகளுக்கு அநியாயம் இழைத்த இந்த மனிதர்களை மன்னிப்பதன் பிரகாரம் இவர்கள் தூய இஸ்லாத்தை பின்பற்றிய மனிதர்களாக மாறுவார்கள் என்பதை அருமை நாயகம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு பாடம் புகட்டி இருக்கின்றார்கள் இதனால் அவ்வாறுபட்ட அந்த பெண்மணி அவர்கள் இந்த பெண்மணியும் சிறைப்பிடிக்கப்பட்ட போது இந்த என்ற இந்த பெண்மணி சிறைப்பிடிக்கப்பட்ட போது இந்த பெண்மணியை கூட அருமை நாயகம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் மன்னித்தார்கள் என்று சொன்னால் அதன் விளைவாக மன்னித்ததன் விளைவாக இந்த அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக அநியாயம் செய்யாமல் நலவு செய்ததன் விளைவாக இந்த பெண்மையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உண்மை சகாபியாக மாறிய வரலாறுகளை எல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் எந்த அளவுக்கு சொன்னால் அருமை நாயகம் செல்லல்லா உழைவு செல்லம் அவர்கள் அம்சா அவர்கள் கொலை செய்து கொலை செய்யப்பட்டு சகிதாக்கப்பட்டு தொடர்ந்து மூன்று நாட்களாக இவர்கள் சிரிக்கவே இல்லை என்று வரலாறுகள் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது அது மாத்திரமல்ல இன்னும் வரலாறு சொல்லுகின்றது அருமை நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களுக்கு பல நாட்கள் சென்றதன் பின்னால் சுமாராக மூன்று அல்லது நான்கு வருடங்கள் சென்றதன் பின்னால் அம்சா ரதியல்லாஹு அவர்களுடைய நினைவு வந்தபோது இவர்கள் அழுதுவிட்டார் அவர்கள் அருமை நாயகம் செல்லல்லாஹு அனைவர் செல்லும் அவர்கள் தன்னுடைய அவர்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகின்றது அந்த அளவுக்கு அருமை நாயகம் செல்லந்தாம் அறிவு செல்லும் அவர்கள் காவிரிகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் அவர்களை போன்று இன்னும் பாதிக்கப்படவில்லை இவ்வாறு இருந்தும் கூட எங்களுக்கு அநியாயம் செய்கின்ற இந்த மனிதர்களை நாம் சகித்துக் கொண்டு இவர்களை மன்னிப்பதன் பிரகாரம் இவர்களும் எதிர்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மனிதர்களாக மாறுவார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இருந்தாலும் இவர்களுக்கு பின்னால் இவர்களுடைய சந்ததியினர் நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற வரலாறுகளை நாம் படிக்கின்றோம் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பண்பை அநியாயம் செய்கின்றவர்களுக்கும் நாம் நனவு செய்வோம் எந்த இந்த பண்பை முழு உலக முஸ்லிம்களுக்கும் முழு உலக மக்களுக்கும் இந்த இடத்திலே நாம் கூறிக்கொள்கின்றோம் எனவே உண்மையான முஸ்லிமின் பண்பு அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நனவு செய்வதுதான் உண்மையான ஓர் முஸ்லிமுடைய பண்பாக இருக்கின்றது இதனைத்தான் இந்த நாட்டுடைய வரலாற்றில் இருந்தும் நாம் பாடம் படிக்கின்றோம் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நாட்டை ஆட்சி செய்ய வந்த அந்நியவர்கள் எல்லாம் அந்நிய நாட்டவர்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆள வந்த போது இவர்கள் இந்த நாட்டிலே இருந்த உரிமைகளை சொத்துக்களை சூறையாடி கொண்டு சென்றார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்னால் வந்த இவர்களுக்கு முன்னால் வந்த எங்களுடைய முஸ்லிம் அரபிகள் அரபிய முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு வந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை இந்த நாட்டு இந்த நாட்டுடைய சொத்துக்களை இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாத்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றார்களே அவ்வாறுபட்டவர்கள் தான் இந்த முஸ்லிம்கள் என்பதை இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக செயல்படுகின்ற இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே இவர்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துகின்றோம் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே இது மாத்திரமல்ல அந்த அண்மை காலமாக முஸ்லிம் சமுதாய சமுதாயத்தவர்களுடைய முஸ்லிம்களுடைய வர்த்தக நிலையங்கள் எல்லாம் தீ வைத்து பத்த வைத்த தீ வைத்து எரித்து இந்த முஸ்லிம் சமுதாயத்தோர்களே உரிமைகளை வர்த்தக நிலையங்களில் அழித்து விடுவதற்காக செயல்பட்ட இந்த மனிதர்களை கூட எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தோர்கள் மன்னித்த வரலாற்றை நாம் கடந்த மாதங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் இந்த நாட்டில் வாழ்கின்ற உண்மை முஸ்லிமுடைய பண்பாக இருக்கின்றது என்பதை இந்த நாட்டிலே வாழ்கின்ற முழு மக்களும் இந்த நாட்டு மக்கள் மாத்திரமல்ல முழு உலக மக்களும் முஸ்லிமுடைய பண்பு இதுதான் என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே இது மாத்திரமல்ல நாம் இன்னும் கடந்த மாதத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றோம் யூகேயில் ஒரு பள்ளிக்கு எதிராக மசிதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து இந்த மசிதை உடைக்க வந்த அந்த நேரத்திலே அந்த எதிரிகளை அந்த இஸ்லாமியர்கள் பள்ளிக்குள்ளுக்குள் கூட்பட்டு அவர்களை அழைத்து விருந்து பிரசாரம் செய்த நிகழ்வு எல்லாம் இந்த உலகத்திலே நடந்தே கொண்டிருக்கின்றது எனவே இன்றைய உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் முஸ்லிம்களுடைய பண்பு இதுதான் என்பதை இந்த உலகத்திலே வாழ்கின்ற குறிப்பாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே அவர்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் மேல் கூறிய அந்த மூன்று விடயங்களும் வருகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு அடுத்த கட்டமாக உடனடியாக எதிரிகள் உருவாகுவார்கள் இந்த எதிரிகளுக்கு நாம் நலவு செய்கின்ற போது இந்த நலவு எவ்வாறு மாறும் என்று சொன்னால் அல்லாஹுல்ல சுபகாரோ தாரா அதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான் பைதல்லதி பைன கோபைன ஹூ தாவா நாம் நலவு செய்கின்ற போது அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நலவு செய்கின்ற போது நிச்சயமாக இந்த நலவின் காரணமாக இவர்கள் எங்களுடைய உற்ற நண்பர்களாக அருமைக்குரிய நேசத்துக்குரிய நண்பர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்பதை அருமை நாயகம் செல்லமாக உழைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு எங்களுக்கு அநியாயம் செய்கின்ற போது நாம் இந்த நலவை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொறுமையுள்ளவர்களாக மாறி போட வேண்டும் பொறுமையுடன் இதனை நாங்கள் சகித்துக் கொண்டோம் இவர்களை மன்னித்து விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் தான் பாக்கியசாலிகள் என்பதை எல்லாம் பொறுமைசாலிகளுக்கு தான் இந்த பாக்கியம் உருவாகும் இந்த அருள்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை அல்லாஹு இந்த ஆயத்திலே தொடர்ந்து கூறுகின்றான் அநியாயம் செய்கின்றவர்களுக்கு நலவு செய்வதன் மூலம் இந்த எதிரிகளை எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை நண்பர்களாக மாற்றுவோம் எப்போதும் சொன்னால் நாம் பொறுமையாக இருக்கின்ற போதுதான் எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எங்களுக்கு எதிராக அநியாயம் செய்கின்ற மனிதர்களுக்கு நாம் பொறுமையாக இருந்து இவர்களுக்கு நலவு செய்து இவர்களை மன்னித்து விடுவோம் இதுதான் இந்த நாட்டில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்கின்றது இதனால் தான் கடைசியாக அல்லா சொல்கின்றான் இவ்வாறு நீங்கள் அநியாயம் செய்கின்றவர்களுக்கு இவர்களை மன்னித்து பொறுமையாக வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் முஸ்லிம் மனிதர்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்குள்ளே இந்த மனிதர்கள் முஸ்லிம்கள் பிளவுபட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு ஊசலாட்டத்தை செய்தான் உங்களிடத்திலே போட்டு விட்டு விடுவான் எனவேதான் உங்களுடைய வாழ்க்கையில் என் நேரத்திலும் நீங்கள் இந்த செய்தானை பற்றி பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் பத்தாயிரமில்லா இன்னமுக தமிழ் அறியும் இந்த செய்தான் எங்களுக்குள்ளே குரோதத்தை எங்களுக்கு மத்தியிலே வளர்கின்ற ஒற்றுமையை இல்லாமல் இல்லாமல் ஆக்கி எங்களை பல பிரிவுகளாக பிரித்து வாழ்கின்ற இந்த சக்தி இந்த சைத்தானிடத்திலே இருக்கின்றது இதனை எங்களுடைய மனித சமுதாயத்திற்குள்ளே ஏற்படுத்தி விடுவான் இதனால் தான் அருமை நாயகம் செல்லவா வரை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அரேபிய தீபகற்பத்திலே அரேபிய தீபகற்பத்திலே இந்த சைதான் முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு மத்தியிலே இபாதத்துகளுடைய விஷயத்தில் வழக்கத்துடைய விடயத்தில் இவன் நிராசையாகிவிட்டான் இவர்களை கடுத்து விட முடியாது இவர்கள் சரியாக சொல்லுவார்கள் சரியாக இபாதத் செய்வார்கள் இவர்களை நான் கடுத்து விடுவதில் சைதான் நிராசையாகிவிட்டான் ஆனால் ஒன்றில் மாத்திரம் நிராசையாகவில்லை ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பற்றிய ஒரு விடயத்தில் மாத்திரம் மாத்திரம் இந்த சைத்தான் நிராசையாகவில்லை அதுதான் இஸ்லாமியர்களுக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே பிரிவினை உண்டாக்குவது குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவது இது சைத்தானுடைய பண்பாக இருக்கின்றது இந்த விடயத்தில் மாத்திரம் இவன் நிராசையாகவில்லை இதனைத்தான் அருமை நாயம் செல்லவா வரைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார்கள் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் எங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களுக்கும் நனவு செய்து அவர்களை நாங்கள் மன்னித்து நல்ல மனிதர்களாக நபியவர்கள் காட்டி தந்த உண்மை முஸ்லிம்களாக வாழ்வதற்கு எல்லாம் எங்கள் அனைவருக்கும் துணை புரிவாராக ஆமீன் ஆமீன் யாரம்பல் ஆலமீன் அலமதுல்லா For more lectures, visit slhub.com.